சலவாத்தும் சலாமும் உலகத்தார்களை நேரான சீரான பாதையில் வழிநடாத்துவதற்காக வேண்டி அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள் முசுல்மார்கள் அனைவர்கள் மீதும் எங்களுடைய தலைவர் இறுதி தூதர் முகம்மது சல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவாக பின்பற்றி வாழ்ந்த கண்ணியமிக்க சஹாபாக்கள் தாதாயன்கள் அவர்களை சுயர்ந்தவர்கள் கியாமத்து நாள் வரைக்கும் மேலான ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய கட்டளைகள் தன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய எல்லா நல்லவர்கள் மீதும் உண்டாவதாகும் அல்லாஹுடைய கட்டளைக்கு மதிப்பு கொடுத்து திகாப்புடைய நீயத்தோடு ஒன்று கூடியிருக்கும் விசுவாசிகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுவை உள்ளால் உள்ளபடி பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒத்துயத்து செய்கிறேன் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்று நாங்கள் சந்தோஷமாக இன்பமாக முஸ்லிம்கள் என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுக்கு அதிகம் நாம் அதற்கு நன்றி செலுத்த வேண்டி கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே எப்படி அல்லாஹ் எங்களை முஸ்லீம்களாக அவன் விரும்பி படைத்திருக்கிறானோ இதே போன்று அல்லாஹ் எதிர்பார்ப்பது நாங்கள் மௌத்தாகும் பொழுது எங்களுடைய உயிர் உடம்பிலிருந்து பிரியும் பொழுது அல்லாஹ் எப்படி எங்களை முஸ்லீம்களாக படைத்தானோ அதே போன்று முஸ்லீம்களாகவே நாங்கள் மௌத்தாக வேண்டும் என்பது அல்லாஹுடைய பேராவாக இருக்கிறது நான் மேலே கூறிய ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான் சுவாசிகளே என்னை நம்பியவர்களே ஈமான் கொண்டவர்களே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று களிமா சொன்னவர்களே இத்தப்புல்லா நீங்க எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹை எப்படி பயப்பட வேண்டுமோ அந்த முறை பிரகாரம் அல்லாஹை முறை பிரகாரம் எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி நீங்கள் பயந்து உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் நான் எப்படி உங்களை முஸ்லிம்களாக படைத்திருக்கிறேனோ ஈமான் உள்ளவர்களாக படைத்திருக்கிறேனோ அதே போன்று வலா தமு துண்ண இல்லா வாழ்த்து முஸ்லிமோன் நீங்கள் முஸ்லிம்கள் அல்லாமல் ஒரு நாளும் மரணித்து விட வேண்டாம் ஈமான் கொண்டவர்களை பார்த்தல்லா சொல்கிறான் களிமா சொன்னவர்களை பார்த்தல்லா சொல்கிறான் வலா இல்லா நீங்கள் முஸ்லீம்கள் அல்லாமல் ஒரு நாளும் என்னிடத்தில் திரும்பி வந்துவிட வேண்டாம் முஸ்லீம்கள் அல்லாமல் ஒரு நாளும் உங்களுடைய உயிரை நீங்கள் பறிகொடுத்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான் சகோதரர்களை கண்ணியவான்களே நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம் நாங்கள் முஸ்லீம் தாய் தந்தைக்கு பிறந்திருக்கிறோம் அதனால் நாங்கள் முஸ்லீம்களாக மூத்தாகுவோம் என்ற கற்பனையில் நாம் வாழக்கூடாது அல்லாஹு தாலா குரான் ஷரீபில் ஆச்சரியமான சில துவாக்களை சொல்லி இருக்கிறான் அவைகள் நபிமார்கள் கேட்ட துவாக்கள் என்று எங்களுக்கு பிரஸ்தாபித்திருக்கிறான் ஹசரத் யூசுப் அலஹி சலாத் வசலாம் அவர்கள் தன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக ஜினா என்ற விபச்சாரம் என்ற அந்த பெரும் கொடும் பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பதினான்கு வருஷங்கள் சிறைச்சாலையில் கைதியாக இருந்தவர்கள் அவர்கள் சொன்னார்கள் ரப்பி சிஜினி யா இந்த பெண் அழைக்கக்கூடிய இந்த விபச்சாரத்தை விட நான் சிறை கைதியாக இருப்பதை ஏற்றுக்கொள்கிறேன் விரும்புகிறேன் என்று துவா செய்து சிறையிலே பல வாழ்த்துக்கள் அதிலே அல்லாமா இபுல் கசீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் பதினாலு வருடங்கள் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இந்த பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக எந்த தவறும் செய்யவில்லை எந்த குற்றமும் செய்யவில்லை பதினாலு வருடங்கள் சிறை கைதியாக இருந்தார்கள் அல்லாஹுக்கு பயந்து பதினாலு வருடங்கள் சிறை கைதியாக இருந்தார்கள் இவர்களுக்கு அல்லாஹ் மிஸ்ருடைய ஆட்சியை கொடுத்தான் மிஸ்ருடைய அதிகாரத்தை கொடுத்தான் மிஸ்ருக்கு அல்லாஹ் இவர்களை ஜனாதிபதியாக ஆக்கினான் அது மாத்திரமல்ல யூசுப் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அறிவை கொடுத்தான் யார் யார் கனவு காண்கிறார்களோ அந்த கனவுகளுக்கெல்லாம் அந்த கனவினுடைய பிரதிபலன் அவர் கண்ட கனவினுடைய விளக்கத்தை சொல்லக்கூடிய அறிவாற்றலையும் அல்லாஹ் இந்த யூசுப் அலைஹிஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தார் ஒரு நபியாக இருந்தார்கள் ஒரு நபியுடைய மகனாக இருந்தார்கள் இவர்கள் என்ன துவா கேட்கிறார்கள் அல்லாஹ் சூரா யூசுபினை எங்களுக்கு பாடம் புகட்டுகிறான் நீ எனக்கு ஆட்சியை தந்திருக்கிறாய் எனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறாய் எனக்கு கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிவையும் நீ கற்று தந்திருக்கிறாய் மிகப்பெரிய ஆட்சி மிகப்பெரிய அறிவு மிஸ்ருடைய மிகப்பெரிய ஆட்சி அதே போன்று ஒரு மனிதன் தூக்கத்தில் காணக்கூடிய கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிவு இது ரெண்டையும் நீ தந்திருக்கிறாய் வானம் பூமியை உண்டாக்கியவனே வானம் பூமிகளை படைத்தவனே தவப்பணி முஸ்லிமா யா அல்லா என்னை நீ மௌத்தாக்குகிற நேரம் ஒரு முஸ்லிமாக மௌத்தாக்கிறியா அல்லா என்று துவா செய்தார் கியாமத்துடைய நாளையில் நீ என்னை எழுப்பாக்கும் பொழுது நல்லவர்களோடு சாலிஹீன்களோடு முஸ்லீம்களோடு என்னை எழுப்பாட்டி விடியா அல்லாஹ் என்று துவா செய்ததாக ஒரு ஆண் வரலாறு சொல்கிறது சகோதரர்களே அல்லாஹுடைய நிலடியார்களே இவர்கள் யார் தன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொண்டவர்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்க சிறை கைதியாக இருந்தவர்கள் ஒரு கண்ணியமான நபியுடைய மகன் ஒரு நபி துவா கேட்கிறார்கள் தவப்பனே முஸ்லிமா யாரல்லா என்னை முஸ்லிமாக மூத்தாக்கி விடு என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை புரட்டிப்பாருங்கள் பாருங்கள் ஆச்சரியமான விடயங்கள் குரான் ஷரீஃபுக்குள் அடங்கி இருக்கிறது இப்ராஹிம் அலஹி வசலாம் தன்னுடைய வாலிப பருவம் முதல் பதினைந்து பதினாறு வயது முதல் இஸ்லாத்துக்காக தீனுக்காக தியாகம் செய்ய ஆரம்பித்தவர்கள் தன்னுடைய வாலிபத்திலேயே அல்லாஹுக்காக தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்தவர்கள் அவர்கள் அல்லாஹ் தன்னுடைய குழந்தையை பழிகொடுக்க முன்வந்தவர்கள் நண்பர் அல்லாஹ் இவர்களை நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டவன் இவர்களுக்கு வயோதிபம் அடைந்ததுக்கு பின்னால் இரண்டு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் அதை அவர்களே சொல்கிறார்கள் சூரா இப்ராஹிமில் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதை அல்லாஹ் சொல்கிறார் الحمد لله الذي وهب لي من الكب على الكبر اسماعيل واسحاق என்னுடைய இந்த வயோதிப பருவத்தில் இந்த தள்ளாடும் பருவத்தில் எனக்கு இப்ராஹிமையும் எனக்கு இஸ்ஹா இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் நான் தள்ளாடும் முடியாததாக இருக்கும் பொழுது நான் வயது முடிந்து விட்ட நிலைமையில் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அதற்கு பின்னால் அவர்கள் ஒரு துவா கேட்கிறார்கள் நாம் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு துவா கேட்டிருக்க மாட்டோம் அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா ரொப்பி நஜினி வபனிய அண்ணா முதல் அஸ்லாம் யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய இந்த குழந்தைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக என்று துவாக்கிட்டார் அல்லாஹுடைய நல்லட்டார்களே விசுவாசிகளே சிந்தனை செய்து பாருங்கள் இந்த துவா யாருடைய வாயால் கேட்கப்பட்டது நாம் என்றைக்காவது ஒரு நாள் யா நான் முஸ்லிமாக பிறந்திருக்கிறேன் எந்த காரணம் கொண்டும் என்னை சிலை வணங்க வைத்து விடாதே என்று கேட்டிருக்கிறோமா அந்த சிந்தனை எமக்கு ஏற்படுகிறதா அதற்கு இப்ராஹிம் கேட்கிறார்கள் ரப்பி நச்சினி வலிய யா என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் அண்ணாபுதல் அஸ்லாம் எந்த காரணத்தை கொண்டும் சிலை வணங்க வைத்து விடாதே யா அல்லாஹ் என்று வாக்கிட்டிருக்கிறார் அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்கள் நாங்க நம்பிக்கொண்டிருக்கிறோம் நாங்க தொழுகிற தொழுக நாங்க பிடிக்கிற நோம்பு இந்த நாங்க கொடுக்கிற தக்காட்டு தர்மங்கள் இதனால நாங்க பெருமிதம் அடைகிறோம் நாங்க செய்யற அமல் மாஷா அல்லா அடுத்தவர்களை விட நாங்க போதுமாக இருக்கிறோம் நாங்க நல்லா செய்கிறோம் என்ற ஒரு சிந்தனை எமக்குள் இருக்கிறது இது தவறான சிந்தனை சகோதரிகள் எந்த நேரமும் நாங்கள் அல்லாஹுடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்க வேண்டும் ஹதீஸ் கிதாபுகளை திரட்டி பாருங்கள் வரலாறை திரட்டி பாருங்கள் புகாரி ஷரீஃபில் ஒரு சம்பவம் பதிவாகியுள்ளது புகாரி ஷரீஃபில் ஒரு சம்பவம் பதிவாக இருக்கிறது ஒரு நஸ்ராணியான மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஒரு நஸ்ராணியாக இருந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் தான் சூரா பக்ரா சூரா ஆல இம்ரான் இறங்கியது அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்த சமயத்தில் தான் சூரா பக்ரா சூரா ஆல இம்ரான் என்ற இந்த இரண்டு சூறாக்கள் இறங்கியது இவர் இந்த சூராக்களை இந்த வகையை அவர்களுக்கு எழுதக்கூடியவராக இருந்தார் வகை எழுதக்கூடியவராக இருந்தார் ஒரு நாள் அவர் என்ன தெரியுமா சொன்னார் இந்த மார்க்கம் பொய்யானது இந்த இஸ்லாம் பொய்யானது இப்படி ஒரு மார்க்கம் கிடையாது மாயதிரி முகம்மது இல்லாமா கசத்துலகு நான் எதை எழுதினேனோ இதை தவிர முகம்மதுக்கு வேறு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி திரும்பவும் நஸ்ரானியாக மாறிவிட்டார் இவர் குத்தாபுல் வகை வகையை எழுதினவர் சூரா பக்ரா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த குர்ஆனை கையால் எழுதியவர் முகத்ததாக மாறினார் இஸ்லாத்திலிருந்து மதம் மாறினார் புரட்டி பாருங்கள் புகாரி ஷரீஃபை மனாசிப் என்ற பாடத்தில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது புகாரியை படிக்கக்கூடியவர்கள் அதனை ஆதாரத்துக்காக படிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையில் சீர்திருத்த வேண்டும் என்று படியுங்கள் தன்னுடைய வாழ்க்கை மாற்றமடைய வேண்டும் என்று படியுங்கள் இந்த பாடங்களை புரட்டி வாசித்து ரத்த கண்ணீர் வடியுங்கள் நானும் சேர்ந்துதான் சகோதரர்களே ஏன் வகையை எழுதியவர் முருத்தத்தாக மரணித்தார் அவருக்கு அல்லாஹ் மௌத்தை உண்டாக்கினான் நபியுடைய காலத்திலே அவர் மௌத்தாக்கிற மௌத்தாகினார் அவர்களை அந்த நஸ்ராணி முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது அடுத்த நாள் காலையில் பார்க்கும் பொழுது அவரை பூமி அந்த குழியில் இருந்து வெளியே தூக்கி வீசி இருந்தது இதை பார்த்த மனிதர்கள் சொன்னார்கள் இது முகம்மதுடைய அவருடைய தோழர்களுடைய செயலாக இருக்க வேண்டும் அவர்கள் தான் இந்த கபரை தோண்டி இவரை வெளியில் வீசி இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது நாள் ஒரு ஆழமான குழியை தோண்டி அவரை அடக்கம் செய்தார்கள் அந்த இரண்டாவது நாளும் அதே போன்று அவரை பூமி வெளியே தூக்கி வீசியிருந்தது மூன்றாவது நாளும் அவர்கள் அந்த குழியை மிக ஆழமாக தோண்டி அதிலே அவனை போட்டு புதைத்தார்கள் மூன்றாவது நாளும் அவனை அந்த பூமி தூக்கி வெளியே வீசியது அப்பொழுது அந்த மனிதர்கள் சொன்னார்கள் இது மனிதர்களுடைய செயல் அல்ல மனிதர்களால் இதை செய்ய முடியாது நபி அவர்களுக்கு வந்து இந்த செய்தியை சொன்ன பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அவனை பூமி கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்று சொன்னார்கள் இவர் யார் சகோதரர்களே இவர் வகையை எழுதியவர் வகையை எழுதியவர் முருத்ததாக மன்னித்திருக்கிறார் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்துல்லாஹிபுடைய ஜஹஸ் ரதி அல்லாஹன் அவங்க ஒரு பதில் சஹாபி பதுரு சஹாபி இந்த அப்துல்லா ஜஹஸ் ரதி அல்லாஹன் அவங்க உஹதுல கலந்து கொண்டாங்க உஹதுல அவங்க ஒரு துவா செஞ்சாங்க அற்புதமான ஒரு துவா யா அல்லா நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த யுத்தத்துல ஒரு வீரன் என்னோட நீ சாத்தோணும் ஒரு வீரனை நீ சாத்தோணும் அந்த வீரன் என்னோட கடுமையாக மோதோனும் நானும் அவனோட கடுமையாக மோதோனும் இறுதியாக அவன் என்னை வெட்டி பூமியில சாத்தோனும் பூமியில வீழ்த்தி என்னுடைய காதுகள் என்னுடைய மூக்கு ஏனைய என்னுடைய உறுப்புகளை அறுத்து விட வேண்டும் நாளைய கிராமத்துடைய நாளையில் அப்துல்லா உன்னுடைய இந்த உறுப்புகள் எங்கே என்று நீ கேட்கும் பொழுது நான் சொல்ல வேண்டும் அது உன்னுடைய பாதையில் அறுபட்டது என்று அப்துல்லா மிக முக்கியமான சகாபி இவருக்கு ஒரு சகோதரர் என்றார் சொல்லக்கூடியவர் இவர் அவர்கள் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அவர்களுடைய இஷ்டத்துக்கு முன்னால் இந்த உபைதுல்லா இவனு ஜஹஸ் என்று சொல்கிறவர் உம்மு ஹபீபா ரவி அல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்திருந்தார் இருவரும் ஒரே சமயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இருவரும் சேர்ந்து அபுசீனியாவுக்கு ஒரே நேரத்தில் ஹிஜ்ரத் செய்தார்கள் அங்கு போய் அந்த உபைபுல்லா ஜஹஸ் ரவி அல்லாஹு அன்பு என்ற பட்டம் பெற்ற அந்த சஹாபி அல்லாஹ் பாதுகாக்கோடும் சகோதரர்களே அவர் இந்த இஸ்லாத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு எனக்கு மஜூசியுடைய அதாவது எனக்கு என்னுடைய மார்க்கம் தான் சிறந்தது என்று சொல்லி அவர் அந்த இஸ்லாத்தில் இருந்து முருத்தத்தாக மௌத்தாகினார் என்று வரலாறு சொல்கிறது சகோதரர்கள் இதற்கு பின்னால் தான் அல்லாஹு அவர்களை மேலான அவர்கள் திருமணம் முடித்தார்கள் இன்று நாங்கள் முஸ்லீம்கள் என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முஸ்லீம்கள் என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்களே யாத்தி அலன் நாசி ஜமான் என்னுடைய உம்மத்துக்கு ஒரு காலம் வர இருக்கிறது லா யபகா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்மு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்ற பெயருடன் மாத்திரம் இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்காது என்று சொன்னார்களே ولا يبقى من القرآن إلا رسمه குரான் எழுத்து வடிவில் இருக்கும் யாருடைய உள்ளத்திலும் யாருடைய செயலிலும் குரானுடைய வாழ்க்கை இருக்காது என்று சொன்னார்களே பள்ளிவாசல்கள் உயரமாக கட்டப்பட்டிருக்கும் ஆனால் அதில் விவாதித்து செய்யக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார்களே அந்த காலத்தை நாங்கள் எட்டி இருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது இன்று நாங்கள் அந்த காலத்துக்கு வந்திருக்கிறோம் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே மேலான ரசூலுல்லா சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி முடிவை பற்றி எவ்வளவு பயந்திருக்கிறார்கள் தெரியுமா அவர்களுக்கு ஒரு குரான் ஆயத்து இறங்கியது நபியே உங்களுக்கு எது வகையாக அறிவிக்கப்படுதோ எது கட்டளையிடப்படுதோ அதிலே நீங்க உறுதியாக இருக்கணும் உங்களுடைய மௌத்து வரும் வரைக்கும் நீங்க இதுல சிதாமத்தாக இருக்கணும் என்ற ஆயத்து இறங்கின உடனே நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவங்கள தலை முடிகள் மிக வேகமாக பழுக்க ஆரம்பித்தது நரைக்க ஆரம்பித்தது அதில் தகுபக்கர் கேட்டார்கள் யார் அசூலல்லா அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய தலை முடிகள் மிக வேகமாக பழுக்கிறது மிக வேகமாக நரைக்கிறது என்ன காரணம் என்று சொல் கேட்ட நேரத்திலே மேலான ரசூலுல்லா சொன்னாங்க சூறாவும் இந்த இதை போன்ற நாள் நாள் சம்பந்தமான சூறாக்களும் என்னுடைய தலைமுடியை பழுக்க செய்து விட்டது என்று சொன்னாங்க என்னுடைய தலைமுடியை பழுக்க செய்து விட்டது என்று சொன்னாங்க கடைசி கட்டம் இறுதி கட்டம் ஒரு ஆயத்து இறங்குது இது குரான் ஷரீஃப்ல மிக இறுதியாக இறங்கிய வசனம் மிக இறுதியாக இறங்கிய வசனம் இக்கரா என்று ஆரம்பித்த குரான் நீங்க உலகத்துல என்ன வேண்டுமானாலும் செய்யுங்க ஆனால் ஒரு நாள் இருக்குது அந்த நாளையில் நீங்கள் உங்களுடைய அல்லாவுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவீர்கள் என்ற ஆயத்து இறங்கியது மேலான ரசூலுல்லா சொல்லல்லாஹு அழகி வசல்லம் தன்னுடைய முபாரக்கான இரண்டு கரங்களாலும் தன்னுடைய தலையை பிடித்துக் கொண்டு விடத்தில் ஓடி வந்தார்கள் யா ஆயிஷா வா ராசா யா ஆயிஷா வா ராசா ஆயிஷா எனக்கு தலைவலிக்குது என்னால தாங்க முடியல இன்றைக்கு என் மீது ஒரு குரான் இறங்கி இருக்கிறது என்ற ஆயத்து இருக்கிறது என்னால தலைவலி தாங்க முடியல என்று போய் அன்று பிடித்த தலைவலியிலும் காய்ச்சலிலும் படுத்த மேலாளர் ரசூலுல்லா சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய ஜனாதாதான் வீட்டிலிருந்து வெளியானது என்று வரலாறு சொல்கிறது சகோதரர்களே வரலாறு சொல்கிறது அந்த அளவுக்கு நபி அவர்கள் பயந்திருக்கிறார்கள் நபி அவர்கள் அடிக்கடி துவா செய்வார்கள் என்னுடைய காரியங்கள்ல எல்லா காரியங்களையும் என்னுடைய இறுதி முடிவை நல்லதாக்கிறியா அல்லாஹ் உலகத்தினுடைய கேவலத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடியா அல்லாஹ் மறுமையுடைய வேதனையில் இருந்து என்னை பாதுகாத்ததையா அல்லாஹ் தவப்பணி முஸ்லிமா அல்லாஹ் அக்பர் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் தவப்பணி முஸ்லிமா யா அல்லாஹ் என்னை நீ மௌத்தாக்கும் பொழுது ஒரு முஸ்லிமாக மௌத்தாக்கிறியா அல்லாஹ் என்று மேலான ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வாழ்நாளில் இறுதி கட்டத்தை நல்லதாக ஆக்கி தந்துவிடியா என்னுடைய நாட்களிலே சிறந்த நாளாக உன்னை நான் என்று சந்திக்க இருக்கிறேனோ அந்த நாளை என்னுடைய வாழ்நாளில் சிறந்த நாளாக ஆக்கி தந்துவிடையா அல்லாஹ் என்று நபி அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள் சகோதரர்களே அழகி வசல்லம் அவர்கள் தொழுகைக்கு தக்பீர் கட்டினால் தன்னுடைய அத்தகையார் இறுதி அத்தகையாத்துக்கு வந்தால் நான்கு விடயங்களை பாதுகாப்பு தேடாமல் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சலாம் கொடுக்க மாட்டார்கள் அதில் ஒன்று அல்லாஹும் என்னை கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாத்து விடு ஒமின் அதாவின் என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு ஒமின் பிட்னத்தில் என்னை மௌத்துடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையிலிருந்து பாதுகாத்து விடு வல்மமா என்னுடைய சக்கராத்தினுடைய பிரச்சனையை சக்கராத்தினுடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று நபி அவர்கள் துவா செய்யாமல் ஒரு நாளும் சலாம் கொடுக்க மாட்டார்கள் என்று சகாபாக்கள் ஹதீஸ்களை அறிவிக்கிறார்கள் ஆனால் இந்த ரசோலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய இறுதி கட்டம் வந்தது சக்கராசுடைய கட்டம் வந்தது நபி அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஆயிஷா சொல்றாங்க நபி அவங்க என்னுடைய மடியில படுத்திருந்தாங்க நபி அவங்க என்னுடைய மடியில படுத்திருந்தாங்க அவங்களுடைய முகம் அவங்களுடைய முபாரக்கான அந்த பார்வை வானத்தை நோக்கி இருந்தது தன்னுடைய கலிமா விரலை உயர்த்தியவர்களாக அல்லாஹும் அல்லாஹும் அல்லாஹும் அவர்கள் இறுதியாக அவர்களுடைய முபாரக்கான உயிர் இந்த உலகத்தை விட்டு வபாத்தாகிறார்கள் ஹசரத் ஆயிஷா சொல்கிறார்கள் அலா அலா இன்னலில் மௌத்தில சக்கரார் உலகமே அறிந்து கொள்ளுங்கள் அலா இன்னலில் மௌத்தில சக்கராத் உலகமே அறிந்து கொள்ளுங்கள் மௌத்துக்கு சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது மேலான நபியுல்லா சொல்லல்லாஹு அலஹி சொல்லம் அவர்கள் அந்த சக்கராத்துடைய வேதனையை அனுபவித்தார்கள் என்று ஹதரத் ஆயிஷா ரபி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அதனால எங்களுடைய மௌத்து நிம்மதியான சலாமத்தான ஈமானியத்தான மௌத்தாக அமைய வேண்டும் நாங்க முஸ்லீம்கள் என்ற பெயரில் இருப்பதனால் நாங்க முஸ்லீம்களாக மரணித்து விட முடியாது சகோதரர்களே நன்றாக ஞாபகம் வைத்துக் சொல்லுங்கள் அப்துல்லா இபின் மசூத் ரதியல்லாஹ் அவங்க சொல்றாங்க மன் சர்ரஹு ஐயல் கல்லாஹ முஸ்லிமன் யாருக்காவது அல்லாஹை ஒரு முஸ்லிமாக சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் யாருக்காவது அல்லாவை முஸ்லிமாக சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் பல்யுஹாஃபில் சலவாத்தில் ஹம்ஸ் அவங்க அஞ்சு நேர தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொன்னாங்க அஞ்சு நேர தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொன்னாங்க அல்லாஹுடைய நல்லே விசுவாசிகளே புனிதமிக்க ரமலான் எங்கள்கிட்ட வந்தது புனிதமிக்க ரமலான் வந்தது அமல் செய்தோம் தராவே தொழுதோம் தயாமுல்லை தொழுதோம் சௌபா செய்தோம் ஆனால் இன்று எங்கு அந்த முஸ்லிம்கள் எங்கு சென்று விட்டார்கள் எங்கு சென்று விட்டார்கள் இவர்கள் எல்லோரும் முஸ்லிம்களுடைய பேர் கொண்டு விட்டார்களா அல்லது இவர்கள் தாங்கள் முஸ்லீம்களாக மரணிப்போம் என்ற மமதையில் இருக்கிறார்களா அல்லாஹுடைய நல்லடியார்களே விசுவாசிகளே அதனால எங்களுடைய இறுதி கட்டம் மிக பயங்கரமானது மிக பயங்கரமானது இறுதி கட்டத்தை உலகத்தில் வாழ்ந்த நல்லடியார்கள் யாரும் பயந்ததாக சரித்திரம் கிடையாது சரித்திரத்தை புரட்டி பாருங்கள் அபூபக்கருடைய இறுதி கட்டத்தை புரட்டி பாருங்கள் ஹதரத் உமருடைய இறுதி கட்டத்தை புரட்டி பாருங்கள் அவர்கள் எப்படி தன்னுடைய இறுதி சந்தர்ப்பத்தை கழித்தார்கள் அதற்கு அபூபக்கர் ரோதியல்லாக அல்லாஹன் அவங்க சுவர்க்கத்திற்கு நன்மான சொல்லப்பட்ட மனிதர் முதலாவது சுருக்கவாதி என்று வர்ணிக்கப்பட்டவர் அவருடைய இறுதி கட்டத்தில் அவர்கள் கவிதை பாடினார்கள் எந்த நன்மையும் இல்லாத இந்த அபுபக்கர உன்னுடைய ரஹ்மத்தாளடி சுவர்க்கம் கொண்டு போய் யா அல்லா கவிதை பாடினார்கள் உமர் நபி அல்லாஹன் அவங்க சுக்கராத்தில் இருக்கிறாங்க உமர் நபி அவங்க சொன்னாங்களே உமரே நீங்க சூர்க்குவாதி என்று சொன்னார்களே அந்த உமர் சொல்கிறார்கள் உமரே உனக்கு நாசம் உண்டாகட்டும் இல்லம் உன்னுடைய இந்த இறுதி கட்டத்திலே உன்னுடைய அல்லா உன்னை மன்னிக்கவில்லை என்றால் உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று கூறிக்கொண்டு அழுது அழுது கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து விட்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே விசுவாசிகளே இஸ்லாமிய சகோதரர்களே அதனால நாங்க முஸ்லீம்களுடைய தாய் தந்தையினுடைய வயிற்றில் பிறந்திருக்கிறோம் வேண்டும் முஸ்லீம்களாக மௌத்தாகுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் முஸ்லீமாக மௌத்தாகுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல சகோதரர்களே நாங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல அது மிகவும் ஒரு பாரமான ஒரு கஷ்டமான காரியம் மிகவும் சிரமமான ஒரு காரியம் அதில் துமர் ஷஹீதாக மரணித்தவர்கள் ஷஹீதாக மரணித்தவர்கள் சுபகு தொழுகையில் இரண்டாவது ரக்காத்தில் இருக்கும் பொழுதுதான் அபு லோலுவா என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர்களை குத்தினான் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்பொழுதுதான் குத்தினான் அப்ப கூட உமர் சொல்ல இல்ல நான் சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவன் வேளாண் நபி அவங்க என்னுடைய மாளிகையை சுவர்க்கத்தில் பார்த்திருக்கிறார்கள் அதனால் எனக்கு எந்த பயமும் இல்லை என்று அவர்கள் சொல்லல அவங்க சொன்ன வார்த்தை அல்லா உன்னை மன்னிக்காட்டி நீ நாசமாகி விடுவாய் உமரே என்ற வார்த்தை தான் சகோதரன் அதனால இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு பசால் பெரிய ஒரு பிரச்சனை என்ன எங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இந்த சமூகத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது அதனால இறுதியாக ஒன்று சொல்கிறேன் ஒன்று இருக்கிறது நான் பார்த்திருக்கிறேன் படித்திருக்கிறேன் நான் அமல் செய்கிறேன் என்று அமல் செய்யக்கூடியவர் இருக்கிறாரே இவர் புத்திசாலி நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் நான் பார்த்திருக்கிறேன் படித்திருக்கிறேன் எனவே நான் அமல் செய்கிறேன் என்று செஞ்சு கொண்டிருக்கிறவர் இருக்கிறாரே இவர் புத்திசாலி இன்னொன்று இருக்கிறது நான் பார்த்திருக்கிறேன் படிச்சிருக்கிறேன் நான் செய்கிறேன் எனவே இதைத்தான் முழு உலகமும் செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறவர் இருக்கிறாரே இவர் சுத்த முட்டார் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் இவர் சுத்த அறிவற்றவர் என்று நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் யாருக்கும் சொல்ல முடியாது நாங்க ஹக்குல இருக்கிறோம் நீங்க பாக்கில் இருக்கிறீங்க நாங்க ஹிதாயத்தில் இருக்கிறோம் நீங்க பலாலத்தில் இருக்கிறீங்க நாங்க சுண்ணத்தில் இருக்கிறோம் நீங்க விதத்தில் இருக்கிறீங்க என்று உலகத்தில் யாருக்கும் சொல்ல முடியாது அதை முடிவு செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனாகத்தான் இருக்கிறான் அல்லாஹ் ஒருவனாகத்தான் இருக்கிறான் எனவே நாம் செய்யக்கூடியது ஒன்றுதான் யா அல்லாஹ் ஏதோ நான் செய்கிறேன் நான் படித்தேன் நான் கேட்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்கிறேன் யா அல்லாஹ் இதை எட்டி வைப்பதற்கு நான் பாடுபடுகிறேன் என்னுடைய இறுதி முடிவை நல்லதாக்கிவிடு நான் எட்டி வை செய்யக்கூடிய இந்த காரியம் நல்லதாக இருந்தால் நல்லதாக்கி வைத்துவிடு என்றுதான் நாம் துவா செய்ய வேண்டுமே தவிர யாருக்கும் சவாலிட முடியாது நாங்கள் ஹக்கில் இருக்கிறோம் நீங்க பாத்தில் இருக்கிறீங்க என்று யாருக்கும் சொல்ல முடியாது சகோதரர்களே அதனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லாவை பயப்படுவோம் அல்லாவுக்கு கட்டுப்படுவோம் இஸ்லாத்தை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி சுமூக சமூகமான ஒரு சமூகமாக எங்களை ஆக்கி அருள்வானா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயா எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக யா அல்லா முஸ்லீம்களாக நீ எங்களை படைத்திருக்கிறாய் அதே போன்று எங்களுடைய இறுதி கட்டத்தையும் எங்களுடைய சக்கராத்தையும் ஒரு முஸ்லிமான நிலைமையில் உன்னை சந்திப்பதற்கு அருள் செய்வாயா எங்களுடைய உயிர்களை வாங்கும் பொழுது ரூகுகளை வாங்கும் பொழுது என்ற அந்த ஏகத்துவ கரிமாவோடு முஸ்லீம்களாக எங்களை மரணிக்க செய்வாயா பூரா உம்மத்தினுடைய பாவங்களை மன்னிப்பாயா பூரா உம்மத்தினுடைய கருத்து வேறுபாடுகளையும் ஒற்றுமையாக ஆக்குவாயா யா அல்லா எல்லா நிலைமைகளிலும் முஸ்லிம்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு தௌஃபி செய்வாயா எந்த காரணத்தை கொண்டும் முஸ்லிம் உம்மத் பிரிந்து விடாமல் அருள் செய்வாயாக அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த பயானை எமது இணையதளமாகிய W W W dot Tamil பயான் டாட் காம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்